वाक्यादिगुणान्नमितेन्द्रप्रवणम् वन्दे धर्मजामादरमुनिम् लक्ष्मीनाथमारम्भामध्यमाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परायोनित्यमच्युतपदाम्बुजेपरुक्मव्यामादृणायमेणे अस्मद्गुरुपदपदश्रे रामानुजस्य मातापिता भवति

வாரித்தருளா வையந்தகலியா வார்களே சுடராடியா நடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராடி நீங்குகவே வையந்தகலியா வார்களே நெய்யாக பெய்யமதிலான் விளக்காக சொல் மாலை இடராடி நீங்குகவே என்ன உத்தமன் உடன் கண்டாய் உள்ளவார் உள்ளத்துடன் கண்டாய் உள்ளானர் கடத்துமையானர் உலகத்தினுள்ளாய் நெஞ்சே உத்தமன் உடன் கண்டாய் உள்ளவார் உள்ளத்துடன் கண்டாத்திருநான வேங்கடத்தினையான உள்ளத்தினுள்ளான சேவடியும் இரடியும் காணலாம் என்னஞ்சோடைய கேசவனை தந்துடாய் மாலையர் மாயவனைய பொன்மலர் சேவடியம் ஈரடியம் காணலாம் தாயவனை கேசவனை தந்துடாய் மாலையேர் மாயவனையே மனதையம் தகரியா பார்கடலே நெய்யா பெய்யகதிரான் விளக்காடிக்க சுட்டின சொல் மாலை நீரை நெஞ்சிரே நன்னமது அன்பே ஒளியொளித்தானே அன்புகள் சீதத்தார் முத்துக்கள் கடல் மல்லை புதத்தார் பொன்னருளா அன்பேதலியா ஆர்வமேனியாத இன்பு சிந்தையுடைய சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு தமிழ் புரிந்த ஆர்வமேழியாக இன்று சிந்தையுடுதிரியார் சுடர் விளக்கேற்றினே நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நாயருடனே இமயோர் முறை நின்று குரலுருவாய் மாவடிவில் மண்கொண்டான் இளையம் பெருமாறுவன் இமையார் முறை நின்று மலர்கள் தூவடியான் செங்கனடியான் குரலுருவாய் மாவடிவில் மண்கொண்டான் மாறே எளியோனே கண்ணனே பின்னவர்க்கு மேலா பியந்துழாய் கண்ணியனே நலவனாய் யானுடையவன் மாலே நடியோனே கண்ணனே பின்னவர்க்கு மேலா பியந்துழாய் கண்ணியனே விழவெங்கால் கண்ணினால் வீழ்த்தவனே எந்த நலவனால் யானுடைய சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு திருக்கண்டே கண்டேன் திகழமருக்கண் அணிநிலமும் கண்டு கிழம் பொன்னாடி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் என்னாடி மன்னன் பால் கண்டேன் பொன்மேடி கண்டேன் திகழமருக்கண் அணிநிலமும் கண்டு கிழம் பொன்னாடி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் என்னாடி அண்ணன் பாலின் கொண்டபடையட்டும் தோழான் அட்டபுயகரத்தானை ஞானத்தைக் கோல் முதலதுஞ்சான் உரைத்தறிந்த சக்கரத்தான் கால் முதலே நன்கட்டுத்தான் அட்டபுயகரத்தானை ஞானத்தைக் கோல் முதலதுஞ்சான் உரைத்தறிந்த சக்கரத்தான் தாழ்முதலே நமக்கு நங்கத்தான் தந்துழாய் தார்வாள் பரமாதன் தான் நமக்கு நங்கத்தான் தந்துழாய் தார்வாள் பரமாதன் தான்

என்னாழி வண்ணன்பால் நண்படைத்தான் நான் முகனே நான் நான் முகனே நான் முகமா சங்கரனைத்தான் படைத்தான் மேலிட்டு அறிவித்தே நாள் பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்வனை நாராயணன் படைத்தான் நான் முகடந்தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் மேலிட்டு அறிவித்தே நாள் பொருளை சிந்தாமல் கொன்மைமை இருந்த பிறப்பிழம்பை ஆனே கைவிட்டு மேலே இடநாடு காண அடிமை இருந்த பிறப்பிழம்பை ஆனே நமரக்கமராமை இனியறிந்தேன் ஈதற்கும் நான் நுகர்க்கும் தெய்வன் இனியறிந்தேன் எம்பெருமானும் நெய்யறிந்தேன் காரணம் நீ கத்தவை நீ கற்பவை நீ காரணம் நீ நன்கறிந்தேன் இனியறிந்தேன் நான் நுகர்க்கும் தெய்வன் இணையறிந்தெம்பெருமானொன்னை அறிந்தேன் காரணனே கத்தவனே கற்பவனே நற்கிருகை நாரணனே நன்கறிந்தேன் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனந்தான் முகமாய்

என்னென்னையோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெயினென்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பொழுக்கம் இன்னென்னையோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா வீரநகற்றருளாய் அடியேன் செய்ய விண்ணப்பீனமா முத்தம் ஏருவாயிடந்தவிலகற்பகம் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கம் மத்தெல்லாதவர்க்கம் ஞானப்பிரான எல்லால் இல்லை நான் கண்டனல்லது வேணமா திருவிழவையம் ஒத்து ஏழத்துருவாய் இடந்தவிராங்கள் பகஞ்சேர் வானத்தவர்க்கு வல்லாதவர்க்கு மத்தெல்லா எவர்க்கும் கணபிரான எல்லாரின் நான் கண்டனல் வல்லார் அழிக்கன் நிதூரியன் அப்பம் செய்த சொன்னார் துடையல் என்னோரும் வல்லார் அழுந்தார் விரப்பாம் விண்ணப்பம் செய்த வல்லார் அடுந்தார் பிறப்பாம் வல்லார் வருவினை மாயவன் சேத்தல்லல் பொய் நிலத்தினொழுக்கமிழக்குழம்பு இன்னின்மையேர்மை இனியாமுலாவை பிறந்தாயிமையோ தலைவா கருளாய் அடியே रामानुजादिव्याख्या वर्धतामभिवर्धताम् रामानुजादिव्याख्या प्रतिभासनोज्ज्वला रङ्गव्यापिने भूयात् सायुडानिर्गैरणे श्रीरङ्गश्रियमणभद्रवामणिनां संवर्धया श्रीमन् श्रीरङ्गश्रियमणभद्रवामणिनां संवर्धया नमः श्रीभैरनाथाय भुक्तेन गदयन्मणे

ஆரஞ்செல்வாய் மொழிப்பொருளை மாநிலத்தார் தேரம்படி உரைக்கம் சேர் இயலாவை தாளியை வாழிய சேரவாழி திருநாகி வாழிய துயமான் வாழிய சுந்தர திருத்தோழினை வாழிய கையுமே அந்திய முக்கோடும் வாழிய கரணமுக்கிய கண்ணினை வாழிய புயிலாத மனவாழி வாழியகள் வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்கனகர் வாழ சரலோபந்தமிழ்நோள் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாரமா Shanotra Kira